திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் வியலூர் திருச்சிற்றம்பலம் குரபங்கமள் நறுமென் குழல் அறிவை எவள் வேறுப பொறுபங்கரி படவென்ற தன் உரிவை உடல் அணிவோன் அரபும் மலை புனலும் மிள மதியும் நகு தலையோ விரபும் சடை அடிகட்கிட்டோ விரிநீர் வியலோரே ஏரார்த்தரும் ஒருவன் பல ஒருவன் நிலையானான் ஆரார்த்தரு சடையன்ன நுருவன் புரிவுடையான் மாறார்புறம் எரிய சிலை வளவீத்தவன் மடவாள் வீரார்த்தர விரி நீர் வியலூரே செம்மன் செடை அவை தாழ்வுற மடவார் மன்னை தோறும் பெய்மன் பலி எனரின்றிசை பகர்பாரவரிடமா உம்மென்றெழும் அருவி திரள் வரைபற்றிட ஊரை மேல் விம்மும் பொழில் கெழுவும் வயல் விரிநீர் வியலூரே அடைவாகிய அடியார் தொழ அலரோன் தலையதனில் மடவாரிடு வலிவந்துண உடையானவனிடமா கடையார்த்தர அகிலார் கழை முத்தன்னீரை சிந்தி மிடையார் பொழில் புடை சூழ்த்தரு விரிநீர் வியலூரே எண்ணார்த்தர் பயனாய நவனாய் மிகு கல்லையாய் பண்ணாத்தரு மறையாயுயர் பொருளாயிரையவனாய் கண்டார்த்தரும் உருவாகிய கடவுள்ளிடமெனலாம் விண்ணோரொடு மண்ணோர் தொழு விரிநீர் வியலூரே வசைபீர் கொண்டு வருவேடுபனவனாய் நிலையறிவான் திசையோற்றவர் காண செரு மலைவான் நிலையவனை அசைய பொருதசையாவணம் அவனு குயற்படைகள் விசையற்கருள் செய்தானிடம் விரிநீர் வியலூரே மானாரர உடையான் பகல் நட்டம் உனார் தரும் உயிரானுயர் விசையான் விள்ளை பொருள்கள் தானாகிய தலைவன் என்ன நினைவாரவரிடமாம் மேலாடிய விண்ணோர் தொழும் விரிநீர் வியலூரே பொறுவாரென கெதிராரென பொறுப்பை எடுத்தான் தன் கருமால் வரை கரம் தோளுரங் கதிர்நீள் முடி நேரித்து சிரமாயின கதர செடி கழல் சேர்த்திருபடியின் விரலாலட வித்தானிடம் விரிநீர் வியலோரே வளம்பட்டலர் மலர் மேலையன் மாலும் ஒரு வகையால் அளம்பட்டரி ஒன்னா வகை அழலாகிய அண்ணல் உளம்பட்டெழு தழல் தூணதன் நடுவேயொரு பூரூபம் விளம்பட்டருள் செய்தானிடம் விரிநீர் பியலூரே தடுக்காலுடல் மறைபாரபர் தவர்ஷீபர பூடி பிடக்கேயுரை செய்வாரோடு பேணார் நமர் பெரியோர் கடற் சேர்த்தரு விடமுண்ட மூதமரர் கருள் செய்த விடை சேர்த்தரு கொடியானிடம் விரிநீர் வியலூரே விளங்கும் பீற்றை சடைமேலுடை பிகிர்த்தன் பியலூகுரை தளங்கொண்டதோர் புகழி தகு தமிழ்ஞான சம்பந்தன் தொழங்கில் தமிழ் பரவி தோழும் அடியாரவரென்றும் விளங்கும் புகழ் அதனோடுயர் விண்ணம் உடையாரே சுவாமி யோகானந்தீஸ்வரர் அம்பாள் சாந்தநாயக்கி திருச்சிற்றம்பலம்